ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தத்தில் விக்கிரங்கிற அனுஷ்டானத்தை பார்த்துன்னு வரும் விஸ்வேதேவர் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற பிராமணருடைய இலைக்கு முன்னாடி எச்சல் இல்லாமல் இந்த விக்கிரத்தை நாம் கொடுக்கணும் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்கா அந்த அன்னத்தை உதிர்த்து ஒரு கிண்ணத்தில் வச்சுண்டு சம அளவு ஜலம் கலந்துட்டு அந்த ஜலத்தை முதல்ல விட்டுட்டு இந்த அன்னத்தை மந்திரம் சொல்லி அந்த ஜலத்தின் மேலே உதிர்த்து விடணும் அதற்கு விக்கிரம்னு பெயர் இதுவும் ஒரு பிண்டப்பிரதானமாக நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிச்சிருக்கு அந்த அன்னம் எந்த அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்கிற பொழுது எதுக்தம் பிண்டதானஸ்யா தற்கர்ம விக்கிரஸ்யச்சா அப்படின்னு பிண்டப்பிரதானத்தும் பொழுது அன்னம் எந்த அளவு வச்சுப்போமோ அந்த அளவு அன்னம் இந்த விக்கிரத்துக்கும் வச்சுக்கணும் கபித்தசிய பிரமாணேன பிண்டான் தத்யாத் சமாஹிதா தற்சமம் விக்கிரம் தத்யாது பிண்டாந்தேஷு ஷடங்குலே அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது கபித்த பலம் அளவு பிண்டப்பிரதானத்திற்கு அன்னம் உருட்டி வச்சுக்கணும் கபித்தபலம்னா விளாம்பழம் விளாம்பழம் அளவு அன்னம் இருக்கணும் பிண்டப்பிரதானம் பண்ணுற பொழுது தத்சமம் விக்கிரம் தத்யாத்து அந்த அளவுக்கு அன்னம் இருக்கணும் இந்த விக்கிரத்திலேயும் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்கா அந்த அளவுக்கு அன்னத்தை எடுத்து உதிர்த்து விடணும் அந்த இடத்துல நாம் சொல்லக்கூடியதான மந்திரம் அசோமபாஸ்டே தேவா ஜக்ஞபாக விவர்ஜிதாக तेषामन्नं விக்கிரம் विकिरं वै ईश्वदैविकम् அந்த அன்னம் பிரதாசியாமி இந்த அன்னத்தை நான் கொடுக்குறேன் விக்கிரம் வைஸ்வதெய்விகம் விஸ்வதேவஸ்தானத்தில் விக்கிரமாக இந்த அன்னத்தை நான் கொடுக்குறேன் யாருக்காக கொடுக்குறேன் அப்படின்னா அசோமபாஷ்ட ஏ தேவாகா சோமயாகங்களில் சோமங்கிற திரவியம் இல்லாத தேவதைகள் யார் உண்டோ அவர்களுக்கும் யஜ்யபாக விவர்ஜிதாக யஜ்யத்திலே பாகமில்லாத தேவதைகள் அந்த தேவதைகளை உத்தேசிச்சும் இந்த அன்னத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அன்னத்தை உதிர்த்து விடணும் அதேபோல் பித்ரஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற பிராமணருக்கு பக்கத்திலேயும் இந்த விக்கிரம்ங்கிறது கொடுக்கப்படணும் அங்கே நாம் சொல்லக்கூடியதான மந்திரம் அசம்ஸ்கிருத பிரமீதாயே தியாகினோ யா அஹ்குலஸ்திரிய தாஸ்யாமி தேபியோ விக்கிரமன்னம் தாபியஸ்ட பைத்திருக்கம் அப்படின்னு சொல்லி பித்திருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற பிராமணருக்கு முன்னாடி இந்த விக்கிரம்ங்கிறது கொடுக்கப்படணும் அது யாருக்குன்னா அசம்ஸ்கிருத பிரமீதாக என்னுடைய வம்சத்தில் உபநயனம் முதலிய சம்ஸ்காரங்கள் ஆகாதவர்கள் யாரெல்லாம் காலமானார்களோ அப்படின்னா கர்ப்பத்தில் இருந்து அபார்ஷனாக போன குழந்தைகள் பிறந்து இறந்த குழந்தைகள் சிறு வயசில் இருந்த குழந்தைகள் உபநயனம் ஆகாத உபநயனம் முதலிய சம்ஸ்காரங்கள் ஆகாத ஜீவர்கள்னு என்னுடைய வம்சத்தில் யார் இருந்தாலோ அவர்களுக்காகவும் தியாகினஹா சந்நியாசிகளாக என்னுடைய வம்சத்தில் யார் இருந்தாலோ அவர்களுக்காகவும் குலஸ்திரியா சுமங்கலிகளாக காலமானவர்கள் அப்படிப்பட்ட ஸ்திரீகளுக்காகவும் தாஸ்யாமி தேப்பியோ விக்கிரம் அன்னம் அவர்களை உத்தேசித்து இந்த உதிர்த்து விடக்கூடியதான இந்த அன்னத்தை நான் கொடுக்கிறேன் அவர்கள் இந்த அன்னத்தை திருப்தியாக எடுத்துக்கொள்ளணும் என்னுடைய வம்சத்திற்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த அன்னத்தை நாம் கொடுக்குறோம் அதே போல் விஷ்ணு ஸ்தானத்தில் பிராமணரை அமர்த்தி இருந்தால் அங்கேயும் இந்த விக்கிரமானது கொடுக்கப்படணும் அங்கே சொல்லக்கூடியதான மந்திரம் அசம்சயோபவேத் விஷ்ணுர் மோக்ஷசாதனமவ்யயம் பித்ருனாஞ்ச ஸ்ரேஷ்டம் விக்கிரான்னஞ்ச வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லி அங்கே இந்த விக்கிரம்ங்கிறத கொடுக்கணும் அது எதற்காக கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ஸ்ராத்தத்தை இப்படி செய்யணும் அப்படின்னு வகுத்து கொடுத்தவர் பகவான் செய்து காண்பிச்சிருக்க ஸ்ராத்தத்தை இப்படி செய்யணும்னு நமக்கு செய்து காண்பித்தவர் பகவான் பகவான் செய்து காண்பிக்கலைன்னே நமக்கு தெரியாது இப்படி தான் செய்யணும்னு நமக்கு தெரியாமல் போயிடும் நமக்கு முன் உதாரணமாக நமக்கு பகவான் செய்து காண்பித்த முறையில் நாம் இந்த ஸ்ராத்தத்தை பண்ணுறோம் அப்படி எங்களுக்கு எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் செய்து காண்பித்த பகவானுக்காக நான் இந்த பிண்டப்பிரதானம் பண்ணுறேன் இந்த பிண்டப்பிரதானத்தினாலே பகவான் சந்தோஷப்பட்டு என்னுடைய பித்தர்களுக்கு நல்ல சத்கதியை அனுகிரகம் பண்ணணும் எங்களுடைய வம்சத்திற்கும் பகவான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே போடணும் விஷ்ணுஸ்தானத்தில் பிராமணர் அமர்த்தப்படலைன்னா இந்த பிண்டப்பிரதானம் அவசியமில்லை அப்படின்னு ரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்கா தான் விக்கிரம்னு பெயர் இந்த விக்கிரம் ஆன பிறகு ஆச்சபனம் பண்ணணும் இந்த வைக்கிறதுனால நிறையா பித்திருக்கள் சந்தோஷப்படுறான்னு தர்மசாஸ்திரம் காட்டுறது ஏச்ச அபமிருத்யுனா கேச்சித் மிருத்யும் பிராப்தா ஸ்வம்சஜாக விக்கிரேன பிரதத்தேன திருப்திம் யாந்திச்ச ச தேகிலாக நம்முடைய வம்சத்தில் அபமிருத்யுவாக போனவர்கள் அதாவது அல்பமான வயசிலேயே காலமானவர்கள் அல்லது தன் பிராணனை போக்கிக் கொண்டவர்கள் தற்கொலை செய்து கொண்டவர்கள் யாரெல்லாம் நம்முடைய வம்சத்தில் உண்டோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த விக்கிரம்ங்கிறது போய் சேர்றது திருப்தியை கொடுக்கிறது ஏச்ச அதந்தா குலே பாலாக கிரியாயோக்கியா ஹியசம்ஸ்கிருதாக சபிண்டாஸ்தேது விக்கிர சம்மார்ஜன ஜலாசினஹா அப்படி முதல்ல ஜலம் விட்டு பிறகு அன்னத்தை உதிர்த்து விட்டு மேற்கொண்டு ஜலம் விடுறது இப்படி பண்ணுறதுனால பல்லில்லாமல் இல்லாமல் நம்முடைய வம்சத்தில் பிறந்து பல் முளைக்கிறதுக்கு முன்னாடியே காலமான குழந்தைகள் கிரியாயோக்கியாக ஜாதகர்மா நாமகரணம் முதலிய சம்ஸ்காரங்கள் ஆகாத பொன் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் அசம்ஸ்கிருதாக எந்த ஒரு சம்ஸ்காரமும் ஆகாத குழந்தைகள் சபிண்டாஸ்தேத்து விகிர சம்மார்ஜன ஜலாசினஹா அவர்கள் நம்முடைய கோத்திரத்தில் பிறந்தவர்களாக இருக்கலாம் அல்லது நம்மை சுற்றி ஏழு கோத்திரங்கள்லேயும் பிறந்தவர்களாக இருக்கலாம் அவர்கள் அத்தனை பேருக்கும் நாம் இந்த விகிர பிரதானம் பண்ணுறதுனா பண்ணதுனாலேயும் மேலே விட்ட ஜலத்தினாலேயும் அவர்கள் சந்தோஷப்படுறா அப்படின்னு தர்மசாஸ்திரம் காட்டுறது இது ஆன பிறகு ஆச்சபணம் பண்ணணும் ஸ்ராத்தேஷு விக்கிரம் தத்வா யோனாச்சாமேன் மதி விப்ரமாத் பிதரஸ்தஸ்ய ஷான்மாசம் பவந்த்யுச்சிஷ்டபோஜினா இந்த விக்கிரங்கிறத போட்டுட்டு யார் மத்தியத்தில் ஆச்சபனம் பண்ணலையோ மறந்து போயோ அல்லது ஒரு அலட்சியத்தினாலேயோ ஆச்சபனம் பண்ணலையோ அவனுடைய பிதற்கள் ஆறு மாதத்தில் குறப்பட்டு போயிடுறா அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஆகையினாலே அவசியம் ஆச்சபனம்ங்கிறத பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்தி நமக்கு காண்பிக்கிறது இது ஆன பிறகு வாயச பிண்டம்னு பிண்டத்தை உருட்டி வச்சுண்டு கொடுக்கறது அதற்கு வாயச பிண்டம்னு பெயர் அதற்கு சொல்லக்கூடியதான மந்திரத்தினுடைய அர்த்தங்களை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்